عليه وسلم بادروا بالأعمال ستة طلوع الشمس من مغربها أو الدجال أو الدخان أو الدابة أو خاصة أحدكم أو أمر العامة رواه مسلم أو كما قال النبي مصطفى صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக ஹாசபுன் நபியீனாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிழும் மேலான ஹபீப் முகமது முஸ்தபா சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுண்ணாக்களை அடிச்சுவடுகளை பின்துயர்ந்த உத்தம கண்ணியமான சுஹாபாக்கள் சாபிங்கள் சபாத்தா பிழுங்கள் கயாமத் பருவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாவின் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக இறைவனை கட்டளை மதித்திரை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரபுல் இஸ்ஸத் அல்லா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் முகமது ஹபீப் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வாழ்வில் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் இவற்றையெல்லாம் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் முகமது ஹபீப் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ ஹராமாக்கிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக அடியோடு சவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் உலகளாவிய ரீதியில் பல பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு இன்னல்களுக்கு முகம் கூடிய முகம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஐரோப்பா கண்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம் ஆசியா கண்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களை குறிவைத்து பல பிரச்சனைகளை முஸ்லிம்களை முன்னோக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே சராசரியாக களிமா சொன்ன ஒரு இஸ்லாமியனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு குடும்பத்தால பிரச்சனை மனைவியால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை சமூகத்தால் பிரச்சனை மகல்லா ரீதியாக பிரச்சனை இப்படி பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாமும் பல பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இஸ்லாமியர்களை முன்னோக்கி பல பிரச்சனைகள் முன்வந்து கொண்டே இருக்கிறது பல அழிவுகள் ஏன் உண்டாக கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்கள் அல்லாஹு நல்லே அதற்கு காரணத்தை முகமது சொல்லு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒன்று மனிதன் செய்யக்கூடிய பாவம் ஒன்று அல்லாஹுடைய அருளை விட்டு மனிதன் தூரமாக கொண்டிருக்கிறான் அதனால் அல்லாஹுடைய அழிவுகளும் அல்லாஹுடைய தண்டனைகளும் இந்த மனிதனை மனிதனை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது இன்னொரு காரணத்தை அல்லாஹுடைய தூதர் ஹபீப் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் கயாமத்துடைய நாள் நெருங்க நெருங்க கயாமத்துடைய நாள் சமீபிக்க சமீபிக்க இந்த மனிதனை நோக்கி உலகத்தை நோக்கி பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் இன்னல்களும் ஹரிஜும் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்தவர்களாக யார் ரசூல் அல்லா ஹருஜ் என்றா என்ன என்று கேட்டார்கள் ஒமல் ஹரிஜ் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உலகத்தில் கொலைகள் அதிகரிக்கும் நாம் இன்று பார்க்கிறோம் கொலை செய்யக்கூடியதற்கு தெரியாது நான் ஏன் அவனை கொலை செய்கிறேன் கொலை செய்யப்படக்கூடியவனுக்கு தெரியாது ஏன் என்னை இவன் கொலை செய்கிறார் என்று தெரியாத நிலைமையில் ஒவ்வொருவரும் இன்று கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே இன்று நாம் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடை எடுத்தாலும் இன்று சுபஹான் பலஸ்தீனாக இருக்கலாம் கசாவாக இருக்கலாம் சிரியாவாக இருக்கலாம் அதை போன்று மியான்மராக இருக்கலாம் இந்தியாவில் காஷ்மீராக இருக்கலாம் எல்லா இடங்களையும் இன்று முஸ்லீம்கள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன கனிவா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி எல்லா இடங்களும் இடங்களிலே முஸ்லிம்களுக்கு அநியாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது காரணம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லவா கயாமத்துடைய நாள் நெருங்கினால் உலகத்தில் கொலைகள் அருகருக்கும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய நாமாக இருக்கலாம் நமது கண்ணுக்கு தெரியாத ஜிங்களாக இருக்கலாம் வானவர்களாக இருக்கலாம் இந்த வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் சந்திரன் கடல் மலை ஆறு இது அனைத்தும் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து அளிக்கப்படும் வரும் குரான்ல அல்லாஹ் சூரத்து ஜுமர் முப்பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் முதலாவது சூர் ஓதப்பட்டால் முதலாவது சூர் ஓதப்பட்டால் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அழிந்துவிடும் மூர்ச்சியாகிவிடும் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்லியிருக்கிறான் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் முதலாவது சூர் ஓதப்பட்டால் அழிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் ஒவ்வொன்றும் எப்படி அழிக்கப்படும் அதையும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் எந்த வானத்தை நாம் கண்ணால பார்த்து ரசிக்கிறோமோ எந்த வானத்தை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமோ முதலாவது சூர் ஓதப்பட்டால் அந்த வானத்துடைய ஹாலாத் வானம் பிளக்கப்பட்டு ரோஜா நிறமாக உருக்கிய எண்ணெய் போன்று ரோஜாவுடைய நிறமாக அந்த வானம் மாறிவிடும் வானம் பிளக்கப்பட்டு வானத்துக்கு எந்த சக்தியுமே இல்லாம வானல் ஆகிவிடும் இன்னும் அல்லாஹ் கரான் சொல்லுறான் எந்த சூரியன் ஒன்பது கோடி முப்பது லட்சத்துக்கு மேலால் இருக்கிறதோ அந்த சூரியன் ஒரு நாள் முதலாவது சூர் ஊதப்பட்டால் கரான் சொல்லுகிற சூரியன் அல்லாஹ் சுருட்டி விடுவான் எந்த வானத்தை அல்லாஹ் அலங்கரிப்பதற்காக சமா அல்லாஹ் வானத்து நட்சத்திரங்கள் ஆக்கியிருக்கிறானோ இந்த அனைத்து நட்சத்திர நட்சத்திரங்களும் முதலாவது சூர் ஊதப்பட்டால் எல்லாம் ஒகுந்துவிடும் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லிருக்கிறார் இரவு நேரத்தில் நாம் கண்ணால் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த சந்திரனும் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லிருக்கிறார் முழு வானமும் முதலாவது சூர் ஊதப்பட்டால் அழிக்கப்பட்டுவிடும் இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் மலைகளை முளைகளாக்கி வைத்திருக்கிறான் நபியுடைய காலத்தில் சில மனிதர்கள் அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்டார்கள் யார சூழல்லா முதலாவது சூர் ஊதப்பட்ட சொல்லப்பட்டால் இந்த பூமியை இந்த மலைகளை அல்லாஹ் என்ன செய்வான் நபியவர்கள் மௌனமாக உட்கார்ந்து விட்டார்கள் அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்கிறான் ஜிபால் அவர்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள் ஃபகுல் ஏ நபியை சொல்லுங்கள் அவர்களை பார்த்து என் சிஃபுஹா அனைத்தையும் பஞ்சு பஞ்சாக தூள் தூளாக ஆக்கி இந்த மலைகள் அழிக்கப்பட்டுவிடும் நாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த பூமி முதலாவது சூர் ஓதப்பட்டால் குரான் சொல்லுது இதா துக்கத்தில் அருள் தக்கன் தக்கா அல்லாஹ் இந்த பூமி அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி விடுவான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த கடல் குரான் சொல்லு ஒய்தல் பிஹாறு சுஜிரல் ஒய்தல் பிஹாறு சுஜிரல் நெருப்பாக மூட்டப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் அன்பான சகோதரர்களே அப்படி என்றால் முதலாவது சூர் ஊதப்பட்டால் வானம் பூமி நட்சத்திரம் சூரியன் கடல் மலை ஆறு அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் குரான் தெளிவாக சொல்லியிருக்கிறான் நடப்பதற்கு முன்னால் முதலாவது சூர் ஓதப்படுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உலகத்தில் சில அடையாளங்கள் உண்டாகும் உலகத்தில் சில அலாமாத்துகள் அடையாளங்கள் உண்டாகும் இப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் சில அடையாளங்களை உலகத்தில் வெளியாக்குவான் அதுதான் கயாமத்துடைய அடையாளம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் கயாமத்துடைய சில சிறிய அடையாள அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கயாமத்துடைய பெரிய அடையாளங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாமா இபுனு கசீர் ரஹிமுல்லா பிதாயா வன்னிகாயா என்ற கிரந்தத்தில் சுமார் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் இபுன் அரைஃபி அலாமத்து நிகாயா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் கூட சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கயாமத்துடைய சிறு அடையாளங்கள் சில அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது இன்னும் சில அடையாளங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில அடையாளங்கள் நம்மை முன்னோக்கி வர காத்திருக்கிறது அன்பான சகோதரர்களே கயாமத்துடைய சிறிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏதா பொய்யாத்தில் அமானா அமானதத்துக்கு மோசடி செய்யப்படும் என்றால் நம்பிக்கைக்கு மோசடி செய்யப்படும் என்றால் கயாமத்துடைய நாளை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று காலகட்டத்தில் இருக்கிறோம் பணத்தை எடுக்கலாம் ஒரு நம்பிக்கையான ஒரு விடயத்தை எடுக்கலாம் நம்பி இன்னொருவரத்தில் சொல்ல முடியாத ஒரு காலம் இன்றைக்கு களிமா சொன்ன ஒரு மனிதன் இன்னொரு களிமா சொன்ன மனிதனை நம்ப முடியாத ஒரு காலமாக இருக்கிறது சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா அமானிதத்துக்கு மோசடி செய்வதென்றால் என்ன நபி அவர்கள் பல விடயங்களை சொன்னார்கள் இன்னொரு அதேசில் சொன்னார்கள் தகுதியற்றவர்கள் தகமையற்றவர்கள் தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய பண பலத்தை பாவித்து தலைமைத்துவ பதவிக்கு வருவார்கள் கொள்வார்கள் ஆட்சி பொறுப்பை எடுப்பார்கள் பதவிக்கு அவர் வருவதற்கு தகுதியே கிடையாது ஆனால் அந்த பதவிக்கு வந்து விடுவார் தலைவராக மாறிவிடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மின் அஷ்ராத் கிராமத்துடைய சின்ன அடையாளங்களில் சிறிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் உயர்த்தப்பட்டுவிடும் அறிவு உயர்த்தப்பட்டுவிடும் எந்த அறிவு உலகத்துடைய அறிவு அல்ல குரானுடைய அறிவு நுபுவத்துடைய அறிவு வகையுடைய அறிவை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் அல்லாமா இமாம் நவே ரஹமஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அறிவு உயர்த்தப்படும் என்று சொன்னால் எது உயர்த்தப்படும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அம்பியா உலமாக்கள் நபிமார்களுடைய வராசத் என்று சொன்னார்களே இந்த உலமா ரிஸ்க்குகளை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் உலகத்தில் தகுதியான தக்குவா உள்ள நேர்மையுள்ள வர உள்ள உளமாக்கள் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு உலமாக்களுடைய உயிரையும் கைப்பற்றி விடுவான் இப்பொழுது உலகத்தில் வயசுபுத்தல் ஜகுல் மடமை மாத்திரம் தடிப்படும் மடியர்கள் மாத்திரம் இருப்பார்கள் எடுத்ததற்கெல்லாம் பத்துவா நினைத்தது போன்று கொடுப்பார்கள் இமாம் நசை ரஹ்முல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பின்னால் ஒரு உம்மத் உருவாகுவார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார் பல ஹதீஸ்களை சொல்வார்கள் எப்படிப்பட்ட ஹதீஸ்கள் தெரியுமா மாலம் அன்தும் அந்த ஹதீஸ நீங்களும் செவிமடுத்திருக்க மாட்டீங்க உங்களோட வாப்பமாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மொடல் ஹதீஸ்களை எல்லாம் ஒரு சமூகம் சொல்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இன்னும் சொன்னார்கள் வயல் ஹரஸ்தின கூடினா விபச்சாரம் அதிகரிக்கும் அன்பான சகோதரர்களை அல்லாஹ் என்னதார்களே நாம் அன்றாடம் பார்க்கிறோம் கண்ணை மறைத்தால் உடலுக்கு ஆபத்து ஆனா மறைக்காமல் போக முடியாது தெரியாமல் எங்களுடைய கண்களால் படுகிறது என்ன இன்றைக்கு அன்பான சகோதரர்களை நாலு அறைக்குள் செய்ய வேண்டிய விடயங்களை எல்லாம் அந்த உடல் உறவை இன்றைக்கு பீச்சோரத்திலையும் இன்றைக்கு பாதை தெருக்கள்லையும் இன்றைக்கு போக்குவரத்திலையும் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சுபஹானல்லா அல்லாஹுடைய தோழர் அதனால் தான் சொன்னார்கள் விபச்சாரங்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் மதுப்பானம் குடிபோதை வஸ்துக்கள் எல்லாம் அதிகரிக்கப்படும் இன்றைக்கு எந்த பங்கன் எடுத்தாலும் அது ஒரு போத்தல் இல்லாட்டி அது ஒரு சந்தியான பங்கன் கிடையாது அதுல ஒரு ஒரு குடி இல்லாட்டி அதுல இரவுல எல்லாரும் போனத்துக்கு பின்னால் ஒரு வைன் கிளாஸ் குடிக்காட்டி அவருக்கு சந்தோஷம் இல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகிடுமா இது கிராமத்துடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மின் அஷ்ராத் ரஹமத்துடைய அடையாளத்தில் ஒன்று தான் ரஹம் குடும்பத்தை துண்டித்து வாழுவான் இன்றைக்கு பணத்துக்காக பொருளுக்காக சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இன்றைக்கு உம்மாவோட மகன் மகனோட தம்பியோட தந்தைக்கு பேசுறது கிடையாது காரணத்தை எடுத்து பார்த்தா சிறிய சில்லற பிரச்சனைகளுக்காக குடும்பத்தை துண்டித்து இன்றைக்கு சிதறி வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இது கிராமத்துடைய அடையாளம் என்று நான் சொல்லல அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலை வசல்லம் சொல்லி காட்டினார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கிராமத்துடைய நாள் வராது மசாஜித் மக்கள் அமலை வச்சு பெருமடிக்க மாட்டாங்க பள்ளியை வச்சு பெருமடிப்பாங்க எங்கட பள்ளி தெரியுமா எங்கட கொண்டிருக்கிறோம் எங்கட பள்ளியில் எப்படிப்பட்ட காப்ப தெரியுமா எங்களோட பள்ளியை நாம எப்படி நிர்மாணம் செய்திருக்கிறோம் தெரியுமா என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய பள்ளியை வைத்து பெருமடிப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகும் என்று சொன்னால் யார் பள்ளியை பெருமடிக்கிறாங்களோ எங்கட மகல்லா எங்கட பள்ளி இப்படி இருக்குது என்று பெருமடிச்சா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது கிராமத்துடைய அடையாளம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இப்படி நபிசல்லாஹு அலிஸ்லாம் பல அடையாளங்களை சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனை பார்த்து சலாம் சொல்ல மாட்டான் அறிமுகம் இருக்கும் என்று சொன்னால் அஸ்லாம் அழைக்கும் என்று சலாம் சொல்லுவான் அறிமுகம் இல்லையா அவரை தாடி வைத்திருந்தாலும் சரி ஜிப்பா வணிந்திருந்தாலும் சரி இஸ்லாம் என்ற அடையாளம் இருந்தாலும் அவரை பார்த்து சலாம் சொல்ல மாட்டாரு என்று நாங்க பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு கொள்கை ரீதியாக பல பிரச்சனைகள் இவர் தப்லீக்வாதி இவரை பார்த்து நான் சலாம் சொல்ல மாட்டேன் என்று தரீக்காவாதியும் இன்றைக்கு தரீக்காவாதி தப்லீக்வாதியை பார்த்து சலாம் கிடையாது இவரை தௌஹீது இவருக்கு அவர்களுக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன் ஆனா அன்பான சகோதரர்களே இந்த ஒவ்வொரு தரைக்காக்களுடைய ஒவ்வொரு தபிலேக்குடைய அமைப்புடைய அமைமார்களும் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லார்களே ஹதரத் எலியாஸ் ரஹிமஹமுல்லா அவர்களாக இருக்கலாம் இமாம் ஷாதுலி ரஹிமஹமுல்லா அவர்களாக இருக்கலாம் அப்துல் காதர் ஜிலானி ரஹிமகுல்லா அவர்களாக இருக்கலாம் அப்துல் வஹாபாக இருக்கலாம் எல்லாரும் அவர்கள் தன்னுடைய மசாலாக்கள் ரீதியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றாக இருந்தார்கள் அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களோட சந்தோஷமாக சலாம் சொல்லி ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆனால் நாம் இன்று பார்க்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொரு கொள்கைவாதிகளும் இன்னொரு கொள்கைவாதியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லா யூத நசாராக்களை பார்ப்பது போன்று எதிரியை பார்ப்பது போன்று கண்டால் கண்டா காணாதது போன்று சுபஹானல்லா சலாம் சொல்ல சொல்லாம போறாங்க இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க சலாம் சொல்லாம போனா இது கயாமத்துடைய அடையாளம் என்று சொல்லி காட்டினார்கள் இப்படி சிறிய சிறிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்கள் குடும்ப பிரச்சனை வருமான பிரச்சனை இது எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மனிதன் மக்பராக்கு பக்கத்தால் நடந்து சென்றா அந்த மனிதன் நினைப்பான் லா தகூ முஸ்ஸா ஹத்தா யபுர் ரஜுல் பிகப்ர் ரஜுல் ஃபயகூல் லைத்தனி மக்கானா இந்த இந்த மனிதன் மரணிச்சிருக்க கூடிய கபர்ல நான் மரணித்திருக்க கூடாதா இவருக்கு முன்னால நான் மௌத்தாக இருக்க கூடாதா இந்த உயிரை அல்லா எடுக்க மாட்டானா என்று இந்த மனிதன் பிரச்சனையின் காரணமாக மௌத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு மௌத்தாக கூடிய அளவுக்கு எண்ணி விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களை அல்லா கொண்டவர்களே இப்படி கிராமத்துடைய சிறிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரேபிய தீபகத்தில் அரேபிய ஊர்களில் அரேபிய நாடுகளில் அநேகமான அரேபியர்கள் இஸ்லாத்தை விட்டு முறுத்தத்தாகி விடுவார்கள் இஸ்லாத்தை விட்டு போய்விடுவார்கள் பொண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் துனியாவுக்காக வேண்டியும் அநேகமான அரேபியர்கள் இந்த புனித களிமாவை விட்டு முறுத்தத்தாகி விடுவார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் தெரியுமா எந்த அரேபிய தீபகட்டத்தில் சிலை வணக்கத்தை அல்லாஹுடைய ரசூல் முகமது சல்லாஹூ அலைவு செல்லம் இல்லாமல் ஆக்கினார்களோ அதே சிலை வணக்கம் மீண்டும் அந்த அரேபிய தீபகட்டத்தில் உள்வாங்கும் என்பதாக என்று சொல்லக்கூடிய சிலை வணக்கம் மீண்டும் அரபு நாடுகளில் அந்த சிலை வணக்கங்கள் சிலைகளுடைய வணக்க வணக்க ஸ்தலங்கள் உருவாக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களே மூன்று அரசர்மார்களுடைய மகன்மார் காபாவுக்கு முன்னால் சண்டை பிடிப்பார்கள் மூன்று அரசர்மார்களுடைய மகன்மார்கள் காபாவுக்கு முன்னால் சண்டை சத்தரவு செய்வார்கள் எதற்காக காபாவுக்குள் பெய்து தொழுவதற்காக வேண்டியா காபாவுக்குள் போய்த்து குரான் ஓடுவதற்காக வேண்டியா காபாவுக்குள் போய் நிகழ்ச்சி செய்வதற்காக வேண்டியா இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காபாவுக்கு கீழால் இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத தங்க புதையலை எடுப்பதற்காக இந்த மூன்று அரசர்மார்களுடைய மகன்மார்கள் visit slhub.com சண்டை சச்சரவு செய்வார்கள் ஒருவன் சொல்லுவான் ஏந்த வாப்பட ஆட்சிக்கு பின்னால் எனக்குத்தான் இந்த புதையல் சொந்தம் இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக் சண்டை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த மூன்று அரசன்மாருடைய மகன்மாருடைய பேரும் அந்த மூணு அரசனுடைய பேரும் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள் இந்த மூன்று பேரும் சண்டை பிடித்து அல்லாஹுடைய காபாவுக்கு முன்னாலே செத்து மடிவார்கள் அல்லாஹுடைய காபாவுக்கு முன்னாலே மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் ஒருவருக்கொருவர் மாறி கொலை செய்து அங்கே செத்து மணந்திருவார்கள் இந்த காட்சியை மாற்று மத சகோதரர்கள் அந்நிய சக்திகள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லவர்களே அல்லாஹுடைய காபாவை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய காபாவை பார்ப்பதற்காக பத்து லட்சம் எட்டு லட்சம் என்று செலவழித்து ஒவ்வொருவரும் போறோம் ஏன் அல்லாஹுடைய காபாவை பார்க்க கூடாதா என்று ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த அளவுக்கு விருப்பமாக இருக்கிறது ஒரு முறை அஜி செஞ்சாலும் ஏன் இரண்டாவது முறை போறோம் அல்லாஹுடைய காபாவை பார்க்க வேண்டும் ஒரு முறை அம்ரா செஞ்சாலும் ஏன் இரண்டாவது முறை போறோம் அல்லாஹுடைய காபாவை பார்க்க கூடாதா ஆனா இந்த காபாவுடைய ஹாலாத் ஒரு நாள் எப்படி மாறும் என்றா இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் சில மனிதர்கள் வருவார்கள் அந்த மெலிந்த காலுடைய மனிதர்களில் தலைவனாக ஒரு முட்டை அடித்த கருப்பு இத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு முட்டை அடித்த ஒரு மனிதன் கையில் கோடாடியை சுமந்து கொண்டு அல்லாஹுடைய காபாவுக்கு முன்னால் வந்து அந்த கூட்டம் என்ன செய்வார்கள் தெரியுமா அல்லாஹுடைய அல்லாவுடைய காபாவு அல்லாவுடைய காபாவை அந்த அந்த அந்த காபாவை சுத்தி போட்டிருக்கக்கூடிய திரையை துண்டு துண்டாக கிழித்து வீசிவிட்டு காபாவை துண்டு துண்டாக ஒவ்வொரு கல்லு கல்லாக கலட்டி விடுவார்கள் அதற்கு பின்னால் அதற்கு கீழால் இருக்கக்கூடிய தங்க புதையலை எடுத்துவிட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹுடைய சொன்னார்கள் இன்னக்கும் சத்தரவுன அம்ரன் அவீமன் மகத்தான ஒரு விடயத்தை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் அதுதான் யுஹர்ரிக்குல் காபா அல்லாஹுடைய காபாவை எரித்து விடுவார்கள் நெருப்பை மூட்டி விடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்ப முஸ்லீம்களுக்கு மத்தியில் தலைமைத்துவம் இருக்காது நீதமான ஆட்சி இருக்காது ஆங்காங்கே முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகள் தலைவர் தாடிக்கொண்டு இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ஹசரத் மஹதி அலஹி சலாம் அவர்களை பிரடகம் செய்வார் எந்த அளவு நிலைமை மாறிவிடும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள் பன்றிகள் நாய்கள் எல்லாம் காபாவுக்கு முன்னால் வந்து சிறுநீர் கழிக்கும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய உள்ளம் ஒத்துமை இல்லாமல் போனதால் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் இஸ்லாமியர்களை முன்னோக்கி வரும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அலி வசல்லம் சொல்லி காட்டினார்கள் இப்பொழுது ஹதரத் மஹதி அலி சலாம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் தான் மகதி அலி சலாம் என்று ஆனால் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை மகதி என்று பிரதானம் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் எல்லா நுணுக்கங்களையும் எல்லா ஆட்சி திறனையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் அவர்கள் மக்காமே இப்ராஹிம் இப்ராஹிமுக்கும் ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு மத்தியில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு அசரைடைய சத்தம் வெளியாகும் இவருத்தான் பூமியுடைய ஹலீஃபா ஹதரத் மஹதி என்று சத்தம் வந்ததோடு ஆங்காங்கு இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் மகதி அலிகலாம் அவர்களுக்கு மத்தியில் வந்து பைய செய்வார்கள் மகதி அலி சலாத்தை தலைமைத்துவ பதவியத்தை ஏற்றுக்கொள்ள சொல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு இந்த பதவியை எடுக்க முடியாது என்று பதவி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த காலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹதரத் மகதி அழகு சலாத்துடைய காலுக்கு கீழால் பதவி வந்தும் அவர்கள் பதவியை எடுக்க மாட்டார்கள் வீசி விடுவார்கள் ஆனா மக்கள் கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் அதற்கு பின்னால் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஹதரத் மகதி அலை சலாம் ஹலீஃபாவாக மாறுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கருப்பு கொடியை சுமந்து ஒரு கூட்டம் வருவதை கண்டால் நீங்கள் தவண்டாவது போய் அவர்களிடத்தில் பைய செய்யுங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லல இந்த ஐஎஸ் ஐஎஸ் இந்த இஸ்லாமிய போராளிகள் என்று சொல்கிறார்களே அந்த கூட்டத்தை சொல்லல அது இஸ்லாம இஸ்லாத்துக்கு முரணான ஒரு கூட்டம் நபி அவர்கள் சொன்ன கூட்டம் இந்த மஹதி அலிகி சலாத்துடைய கூட்டம் அன்பான சகோதரர்களே இப்பொழுது ஹசரத் மஹதி அலிகி சலாம் அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்வார்கள் எங்களுக்கு இந்த இடத்தில் வாழ முடியாது சரியான பிரச்சனையாக இருக்கிறது எதிரிகளால் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால நாம் எல்லாம் ஷாமுக்கு போம் என்று எல்லா இஸ்லாமியர்களையும் அழைத்துக் கொண்டு ஹதரத் மஹதி அலிகி சலாம் அவர்கள் ஷாமுக்கு போவார்கள் ஷாம் என்று சொல்வது பலஸ்தீன் லிபியா சிரியா உருதன் போன்ற எல்லா நாடுகளும் அடைந்த ஒரு தான் ஷாம் இந்த தேசத்துக்கு போய் ஹதரத் மகதி அலகி சலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் அந்த இடத்தில் வாழக்கூடிய எல்லா யூதர்களையும் அடித்து விரட்டிவிட்டு அது இஸ்லாமியர்களுடைய ஒரு பூமி என்ன செய்வார்கள் ஜெருசலத்தை தலைமை தலைநகராக மாற்றி விடுவார்கள் அதற்கு பின்னால் இஸ்லாமியர்களும் ஹதரத் மகதி அலகி சலாம் அவர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய கட்டத்தில் நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் வந்து ஹதரத் மகதி அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்வார்கள் மகதி எங்களுடைய கிறிஸ்தவர்களில் சிலர்கள் உங்களது இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவர்களை எங்களிடத்தில் விட்டுவிடுங்கள் நாங்கள் அவர்களை கொலை செய்ய வேண்டும் ஹதரத் மகதி அலி இஸ்லாம் சொல்வார்கள் நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசடி செய்ய மாட்டோம் அவர்கள் களிமாவை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை ஒருபோதும் உங்களிடத்தில் ஒப்படைக்க மாட்டோம் இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் பெரிய ஒரு யுத்தம் நடக்கும் பெரிய ஒரு யுத்தம் நடக்கும் என்பதாக அல்லாஹ் சொன்னார்கள் அந்த யுத்தம் எங்க நடக்கும் என்பதும் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சிரியால தாபித் என்ற ஊரில் ஹலப் என்ற இடத்துல கிறிஸ்தவர்கள் முகாம்பித்திருப்பார்கள் இப்பொழுது தான் முஸ்லிம்களுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் யுத்தம் நடக்கும் சுமார் நாலு நாளைக்கு அந்த யுத்தம் நடக்கும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் மூன்று பிரிவினர்களாக இருப்பார்கள் முதலாவது கூட்டம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முன் ஹசிமோன் பெற்றவர்கள் மோசமானவர்கள் என்பதா அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஏன் யுத்தத்திலிருந்து புறமுது காட்டி ஓடி விடுவார்கள் இரண்டாவது கூட்டம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுகதாக்கள் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதானவர்கள் மூன்றாவது கூட்டத்தினுடைய கையில் தான் அல்லாஹ் நாலாவது நாள் வெற்றியை கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதற்கு பின்னால் அவரது மகதி அலஹி சலாம் அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் எழுபது இஸ்லாமியர்களை அழைத்துக் கொண்டு குஸ்தந்தீனியா இஸ்தாம்புல் நகருக்கு போவார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் ஹல் தாரிஃபுல் கரியா ஒரு ஊரை பற்றி சொல்ல போகிறேன் அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா ஜானிபு மின்ஹா பர் ஜானிபு மின்ஹா பஹர் ஒரு பகுதி தரையிலையும் இன்னொரு பகுதி கடல்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஊர் உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் நாம் யார் ரசூல் அல்லா எங்களுக்கு தெரியும் அதுதான் குஸ்தந்தீனியா என்பதாக சொன்னார்கள் என்று மத்திய கிழக்கு உலக வரைபடத்தை எடுத்து மத்திய கிழக்கு ஆசியா பகுதியையும் அதே போன்று ஐரோப்பா கண்டத்தையும் எடுத்து பார்த்தால் ஒரு பகுதி மத்திய கிழக்கு ஆசியா பகுதியிலையும் அதை போன்று ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் இஸ்தாம்புல் நகராக இருக்கிறது அன்பான சகோதரர்களே இப்பொழுது அந்த அந்த ஊரில் அநேகமான பகுதிகள் யூதர்களுடைய கையில் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ஊருக்கு ஹதரத் மஹதி அலஹி சலாம் அவர்களும் எழுபதனாயிரம் முஸ்லிம்களும் போவார்கள் ஆனா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் நவ நாகரீக ஆயுதங்களை வெப்பன்ஸ்களை கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நாளில் எந்த ஆயுதமும் செயல் இல்லாமல் போய்விடும் எந்த ஆயுதத்துக்கும் இயங்கக்கூடிய சக்தி இருக்காது ஆனா எல்லா முஸ்லிம்களும் வாழை சுமந்து கொண்டிருப்பார்கள் ஆனா அங்கே எப்படி யுத்தம் நடக்கும் தெரியுமா எந்த உண்மையான ஈமான்தார் இருந்தால் அல்லாஹ் எப்படி பதிலை வெற்றியை கொடுத்தானோ அதே போன்று அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அங்கே தலைப்படை கடல் படை முழு படையும் அந்த இஸ்லாமியர்களை சுத்தி பெரிய ஒரு மதனை கட்டி இருப்பார்கள் எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்தாம்புல் நகருக்கு நுழைந்ததற்கு பின்னால் அவர்கள் முதலாவது அக்பர் என்ற களிமாவை சொல்வார்கள் தரைப்படை அந்த சிவரும் சுக்குநூறாகிவிடும் இரண்டாவதாக மீண்டும் அக்பர் என்று சொல்வார்கள் கடல் படை சுக்குநூறாகிவிடும் மூணாவதாக லா இலாக இல்லல்லா என்று சொல்வார்கள் முழு படையும் முழு எதிரிகளும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதற்கு பின்னால் எல்லா இஸ்லாமியர்களும் தனது எடுத்து ஜெய்தூன் மரத்தில் கொழுகிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கனிம பொருட்களை அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது ஒரு சப்தம் வரும் இதோ ஷாமில் தஜ்ஜால் வெளியாகி விட்டான் இதோ ஷாமில் தஜ்ஜால் வந்து பெண்களை எல்லாம் கொன்று கொண்டிருக்கிறான் சிறுவர்களை எல்லாம் மனம் மாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு பொய்யான தகவல் வரும் எல்லாம் மக்களும் கொதிப்பார்கள் இஸ்லாமியர்கள் பதத்தத்தோடு மகதி அலை சலாம் அவர்களை பார்த்து சொல்வார்கள் நாம் இங்கிருக்கிறோம் ஷாமில் எங்களுடைய குடும்பம் இருக்கிறது அங்க தஜால் வந்துவிட்டான் மகதி அலி இஸ்லாம் சொல்வார்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு பதட்டப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஏழு குதிரை வீரர்களை ஷாமுக்கு அனுப்புவார்கள் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி அலிவசல்லாம் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் ரஹிமுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஏழு குதிரை வீரர்களுடைய பேரும் குதிரை ஓட்டக்கூடிய வீரர்களுடைய வாப்பமாருடைய பேரும் அந்த குதிரைகளுடைய நிறமும் எனக்கு தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த ஏழு குதிரை வீரர்களும் ஷாமுக்கு போய் பார்ப்பார்கள் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது வந்து சொல்வார்கள் மகதி அது ஒரு பொய்யான தகவல் நம்ப முடியாத தகவல் ஷைத்தானுடைய தகவல் என்று சொல்வார்கள் அதற்கு பின்னால் இஸ்டாம்பிளில் இருந்து குஸ்தன்சீனியால் இருந்து எல்லா இஸ்லாமியர்களும் ஷாமுக்கு போவார்கள் போய் சுமார் மாஷா அல்லா ஏழு வருடங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அன்பாக அல்லா பரத்த செய்வான் எல்லாரும் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்களுடைய ஈமானை போக்கக்கூடிய பித்னாக்களையும் குழப்பங்களையும் உண்டாக்கக்கூடிய தஜ்ஜால் வெளியாகுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ன தஜ்ஜால் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து தஜ்ஜால் வெளியாகுவார் என்று அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே இந்த தஜால் என்று சொல்லக்கூடியவன் எந்த அளவு பயங்கரமானவன் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி சொன்னார்கள் பின்னால வந்த எல்லா நபிமாரும் இந்த தஜாலை பத்தி தண்டு சமூக உம்மத்துக்கு எச்சரித்தார்கள் நானும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று அங்க அவயங்களை பற்றியும் அவனுடைய குழப்பங்களை பற்றி அனைத்தையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த தஜ்ஜால் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவர் எங்கட ரப்பு அல்லா குருடன் கிடையாது எங்கட ரப்பு அல்லா குருடன் கிடையாது ஆனா இந்த தஜ்ஜால் வலது கண் குருடனுடையவனாக ஒத்தை கண்ணுள்ளவனாக இருப்பான் அவனுடைய கண் திராட்சை பழத்தை போன்று தொங்கிக் கொண்டிருக்கும் இன்னும் சொன்னார்கள் அவனுடைய முடிகள் எல்லாம் மரக்கிளைகளை போன்று இருக்கும் அவனது வாலிபனாக இருப்பான் இரண்டு கால்களுக்கு மத்தியும் நீண்ட இடைவெளி இருக்கும் என்று சொல்லிட்டு சொன்னார்கள் அவனுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கும் ஆனா இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள் படிக்க தெரிந்தவராக இருக்கலாம் படிக்க தெரியாதவராக இருக்கலாம் அவர் இபாதத்துள்ளவர்களாக அல்லாஹுடைய நேசராக லுகருக்கு மட்டும் ஜிம்மாவுக்கு மட்டும் இல்ல பெருநாளுக்கு மட்டும் தலைவந்தவர் அல்ல உண்மையாக அல்லாத அல்லாத கட்டளைகளை எடுத்து நடந்தவராக இருந்தால் பெஜாலுடைய நெற்றில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை வாசிப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் பெஜாலுடைய குழப்பங்களை சொல்லி காட்டினார்கள் வானத்தை காட்டு சொல்லுவான் மானமே மலையை பொழியவை பூமியை பார்த்து சொல்லுவான் விளைச்சல்களை வெளியாக்கு சுபஹான் அல்லா கண்கட்டு வித்தைகளை வெளியாக்குவார் மக்கள் அதை பார்த்தத்தோட களிமா பொய் என்று சொல்லிட்டு தஜ்ஜால ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் தஜ்ஜால் தான் எங்கள் அல்லா எங்களோட ரப்பு என்று நினைச்சு தஜ்ஜாலுக்கு பின்னால் போய்விடுவார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவனிடத்தில் ஒரு சூடான நீரும் ஒரு குளிரான நீரும் இருக்கும் யாரெல்லாம் அவனை ஏற்றார்களோ அவனுக்கான குளிரான நீரை கூலான தண்ணீரை கொடுப்பான் ஏற்காதவர்களுக்கு சூடான நீரை கொடுப்பான் ஆனா அவன் கொடுக்கக்கூடிய அந்த குளிரான நீர் உண்மையான சூடான நீராகவும் அதை போல சூடான நீரை அல்லாஹ் குளிராக நீராகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்படியெல்லாம் பல குழப்பங்களை ஏற்படுத்தியும் பெண்கள் என்ன செய்வார்கள் ஈமான் பலகீனமானவர்கள் சார சாரையாக ஏற்பதற்கு போவார்கள் ஈமானுள்ள ஆண்கள் என்ன செய்வார்கள் வீட்டில் பெண்களை சங்கிலியால் கட்டி வைத்து விடுவார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தஜ்ஜால் பூமியில நாற்பது நாள் இருப்பான் முதலாவது நாள் ஒரு ஒரு வருடத்தை போன்றும் இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போன்றும் மூணாவது நாள் ஒரு வாரத்தை போன்றும் இருக்கும் ஏனைய நாட்கள் ஏனைய நாட்களை போன்று இருக்கும் தஜ்ஜால் உலகத்தில் எல்லா பகுதிக்கும் போவான் ஆனா மூணு இடங்களுக்கு போக முடியாது மக்கா மதீனா அதே போல மஸ்துல் அக்சாவுக்கு போக முடியாது இருக்கிறாரே அங்கேயும் போக பார்ப்பான் மலக்குமார்கள் வாளை சுமந்தவர்களாக இருப்பார்கள் என்ன செய்வான் உலகத்தில் அநேகமானவர்களை மதம் மாற்றிவிட்டு ஒருவனை அழைத்து என்ன செய்வான் சொன்னா கொலை செய்து விட்டு இரண்டாக வெட்டிவிட்டு மீண்டும் உயிர் கொடுப்பான் இதை கண்டத்தோடைய பல மக்கள் இவன் உயிர் கொடுக்க சக்தியும் இருக்கிறது அவனை ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் சில மக்கள் சொல்வார்கள் என்னை ரப்பாக ஏற்க முடியாது இப்பொழுது தஜால் கேட்பான் ஓண்ட தாயும் தந்தையும் கபரில் இருந்து எழும்பி நான் தான் ரப் என்று சொன்னா என்ன ஏப்பியா இப்ப அந்த ஈமான் பலகீனமானவன் பள்ளிக்கு வராத அந்த மனிதன் சுபஹானல்லா தஜ்ஜாலை பார்த்து சொல்லுவான் நிச்சயமாக நான் உன்னை ரப்பா கேட்பேன் ஒரு கபரை காட்டி தஜ்ஜால் சொல்லுவான் இந்த கபரில் இருந்து இந்த பிள்ளையுடைய இந்த யுவதியுடைய இந்த வாலிபனுடைய பெற்றோர்கள் எழும்புங்கள் ஷெய்தான் அந்த பெற்றோர்களுடைய ரூபத்தில் எழும்பி சொல்வான் யா புனைய யா புனைய அசுபி அருமை மகனே இவருத்தான் உங்களோட ரப்பு இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகன் பாப்பாரே உலகத்தில் எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருந்தது பெற்றோர்கள் எங்களோட பெற்றோர்கள் ஆனா ஏன் வாப்பனுக்கு எனக்கு நல்லதை சொல்லி தரல குரான சொல்லி சொல்லித்தரல ஹதீச சொல்லித்தரல இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரல ஒன்றும் தெரியா வாப்பட பேச்சை கேட்டு இந்த பிள்ளையும் முருத்தத்தாகிவிடும் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே அதற்கு பின்னால் தஜ்ஜாலுடைய இந்த குழப்பத்தை கண்டோட நல்ல ஈமானுள்ள மக்கள் சொல்வார்கள் அல்லது தக்கரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்களே அந்த தஜ்ஜால் நேத்தான் என்று ஹதரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட போய் மஸ்துல் அக்ஸாவில் தஞ்சம் புகுந்து விடுவார்கள் இப்பொழுது தஜ்ஜாலும் அஸ்பஹான் நாட்டை சேர்ந்த இந்த ஈரான்ல தஹ்ரான் ஷீஷான் என்ற ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஊரு தான் அஸ்பஹான் இந்த நாட்டை சேர்ந்த எழுபதனாயிரம் யூதர்களோட இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்தார்கள் அன்னையில் வந்து பத்திரிகையில் போடப்பட்டிருந்து இப்பொழுது தற்பொழுது சுமார் ஐம்பதாயிரம் யூதர்கள் அந்த இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட யூதர்களோட வாழை ஏந்தியவர்களாக பெஜாலும் அந்த யூதர்களும் முஸ்லிம்களை கொலை செய்ய மற்றும் அக்சாவுக்கு முன்னால் காத்துக் கொண்டிருப்பார்கள் பள்ளிக்குள்ளே இஸ்லாமியர்களும் மகதியும் இப்பொழுது கேட்கப்படும் மகதி அலை சலாம் நாங்கள் அக்கள் இருக்கோம் நாங்கள் போய் யுத்தம் செய்வோம் மகதி அலை சலாம் சொல்வார்கள் பொறுமையாக இருங்க அல்லாட உதவி வரும் இப்பொழுது தான் அல்லாஹ் எந்த நபிய வானத்துக்கு உயர்த்தினானோ எந்த கிறிஸ்தவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஈசா அலஹி சலாம் அவர்கள் தினுஷ்ல இருக்கக்கூடிய ஜாமி உல் மசித் உமவி என்ற கூடிய பள்ளி வாயிலில் வெள்ள மினாராவை நோக்கி இறங்குவார்கள் இரண்டு மாணவர்களுடைய தோல் புதத்தில் கையை வைத்தவர்களாக குளித்து விட்டு வருவதை போன்று தலையில் இருந்து தண்ணீர்கள் சொட்டிக் கொண்டிருக்கும் தலையை கீழே போட்டு மேலே எடுத்தால் முத்துக்கள் செதறுவது போன்று அவர்களுடைய தண்ணீர்கள் செதறும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்பொழுது மசுல் அக்சாவுக்கு வருவார்கள் சுபகுடைய நேரமாக இருக்கும் இப்பொழுது இக்காம சொல்லப்பட்டிருக்கும் அவர் ஹதரத் மகதி சொல்வார்கள் இக்காம சொல்லப்பட்டு ஹதரத் ஈசா நீங்க தொழுவீங்க இப்ப ஈசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் நான் நபியாக வரல ஹபீப் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய ஒரு உம்மத்த ஒரு மனிதனாக வந்திருக்கிறேன் நீங்க தொழுவீங்க என்று சொல்வார்கள் ஹதரத் மஹதி அலி சலாம் அவர்கள் சுபகை தொழுவித்ததற்கு பின்னால் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சலாம் கொடுப்பார்கள் ஈசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் இஸ்தஹு ஹாதல் பாப் இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய கதவை திறந்து விடுங்கள் கதவு திறக்கப்படும் தெஜ்ஜாலும் எழுபதாயிரம் யூதர்களும் முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது ஈசாவை கண்டவுடன் தஜ்ஜால் எப்படி மாறுவான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உப்பை எடுத்து தண்ணீர் தண்ணீரில் போட்டா எப்படி உப்பு கரைந்து விடுமோ அதே போன்று தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான் அல்லாஹ் கரைத்து விட மாட்டான் தஜ்ஜால் ஈசா அலை சலாத்தை கண்டோட ஓட ஆரம்பிப்பான் ஈசா அலை சலாம் அவர்கள் பின்னால் விரட்டி கொண்டே போய் தன்னுடைய ஈட்டியால் பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து என்று அந்த பாபுல் லுத் என்ற இடம் ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கிறேன் அந்த இடத்துல பலஸ்தீன்ல இஸ்ரவேலில் அந்த இடத்தில் வைத்து என்ன செய்வார்கள் தெஜாலை கொலை செய்து விடுவார்கள் ஈட்டை எடுத்து வந்து ரத்தங்கள் கொட்டி கொண்டிருக்கும் மக்களை பார்த்து ஈசா அலி இஸ்லாம் சொல்வார்கள் இதோ தெஜாலை கொன்றுவிட்டேன் இப்பொழுது ஏனைய இஸ்லாமியர்கள் இந்த Palestine Gaza Syria Afghan Myanmar எல்லா இடங்களிலும் யூதர்களுடைய ஆதிக்கம் மலைகள் முட்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்க இந்த யூதர்களை அழிக்க முடியாதா என்று அல்லா சந்தர்ப்பத்தை கொடுப்பால் எல்லா முஸ்லிம்களும் வாழை சுமந்தவர்களாக யூதர்களை கொலை செய்ய ஆரம்பிப்பார்கள் யூதர்கள் ஒவ்வொரு கல்லுக்கும் மண்ணுக்கும் பின்னால் ஒளிந்து விடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எல்லா பொருட்களும் பேசும் யா அப்துல்லா யா முஸ்லீம் மரம் குறிப்பாக மாத்திரம் யூதர்களை காட்டிக் தூதர் சொன்னார்கள் யூதர்களை எல்லாம் கொலை செய்ததற்கு பின்னால் அவர்களும் இஸ்லாமியர்களும் சுமார் நாற்பது வருடங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஸ்லம் சொன்னார்கள் ஈசா அலிகு சலாம் அவர்கள் எல்லா பன்றிகளையும் சிலைகளையும் உடைத்தறிவார்கள் அதற்கு பின்னால் திருமணம் செய்வார்கள் நிம்மதியாக முஸ்லிம்களோட நிம்மதியாக அழகான ஒரு வாழ்க்கை அல்ல அமைத்துக் கொடுப்பான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் ஈசா அலிகு சலாம் அவர்களுக்கு பார்த்து வெளியாக்க போகிறேன் என்னுடைய இன்னொரு படைப்பை வெளியாக்க போகிறேன் அவர்களோடு யுத்தம் செய்தது போன்று அவர்களோடு யுத்தம் செய்ய முடியாது அதனால் போய் தூர்சீனா மலைக்கு மேலால் போய் நீங்கள் தஞ்சம் புகுந்து விடுங்கள் என்று ஈசாவை பார்த்து வகையறிவிப்பார் இப்பொழுது முஸ்லிம்களும் ஈசா அலிசலாம் அவர்களும் தூர்சீனா மலைக்கு மேலால் போய் இருந்து விடுவார்கள் இப்பொழுது தான் அல்லாஹ் யஜூஜ் மௌஜூதை வெளியாக்குவார் யார் இந்த யஜூஜ் மௌஜூத் இவர்கள் அவரது நூ அலிகி சலாம் அவர்களுடைய மகன் யாபிஸ் உடைய பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் தான் யஜூஜ் மௌஜூத் இவர்கள் ஆரம்பத்தில் மத்திய கிழக்கு ஆசியாவில் குழப்பங்கள் செய்து வந்தவர்கள் செய்தார்கள் மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள் அதற்கு பின்னால் மொஸ்கோ ரஷ்யா போன்ற பகுதிகளில் மக்களுக்கு அநியாயம் செய்தார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் பெண்களுடைய சிறார்களை கொலை செய்து சாப்பிட்டார்கள் அதற்கு பின்னால் ஆதர் பைதான் அல்மானியா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மலைக்குன்றுக்கு கீழால் வாழ்ந்த அந்த வயல்வாசிகளுக்கு அநியாயம் செய்தார்கள் அந்த ஏழு மக்களை நோவினை செய்தார்கள் அப்பொழுது அந்த ஊரில் ஆட்சி செய்த முழு உலகத்தை ஆட்சி செய்த நீதமான ஒரு அரசன் தான் துல் கரணேன் ரஹிமகுமுல்லா அல்லா இந்த யாஜுத் மாஜித் வரலாறு குருவான் சொல்கிறார் இந்த மக்கள் போய் என்ன செய்கிறார்கள் துல் கர்ணேன் இடத்துல போய் இவர்களுடைய குழப்பங்களை எத்தி வைக்கிறார்கள் காலு யாதல் கருணேன் இன்ன யாஜூஜ வமஜூஜ முஃப்சிதூன ஃபில் அருள் فهل نجعل لك خرجا ألا أن تجعل بيننا وبينهم سدا قال ما مكنني فيه ربي என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அன்பான சகோதரர்களே இப்பொழுது ஹதரத் ஜுல்கர்னின் ரஹிமஹுமுல்லா பெரிய ஒரு தடுப்பு சுவரை இவர்களுக்கு மத்தியில் கட்டிவிடுகிறார்கள் ஊருக்குள் வர முடியாமல் பெரிய ஒரு தடுப்பு சுவரை கட்டிவிட்டு சொல்கிறார்கள் கயாமத்துடைய நாள் வந்தால் இவர்கள் உடைத்து வெளியே வந்து விடுவார்கள் அன்பான சகோதரர்களே ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா காலை நேரத்தில் முகமெல்லாம் நபியுடைய சோப்பாக மாறி இருக்குது அவர்கள் மிம்பருக்கு மேலால் ஏறி கோபத்துடன் சொன்னார்கள் அரப் இலாக அரப் இலாக இல்லல்லா அரபிகளுக்கு கேடு உண்டாகிட்டு அரபிகளுக்கு கேடுத்தான் வழங்கப்படுவதற்கு தகுதி அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லிட்டு சொன்னார்கள் சிவத்தில் மாஜூதுடைய சிவத்துல இந்த அளவு ஒரு ஓட்டை விழுந்து விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் மாஜூத் அந்த சிவரை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சான் உடைப்பதற்கு இருக்கும் சொல்வார்கள் நாங்கள் நாளை வந்து உடைப்போம் என்று சொல்லிவிட்டு போவார்கள் மறுநாள் வந்து பார்ப்பார்கள் அந்த சிவர் அப்படியே இருக்கும் இமாம் நசை ரஹமத்துல்லா சொல்கிறார்கள் எப்ப கயாமத்துடைய நாள் வருமோ அவர்கள் சொல்வார்கள் இன்ஷா அல்லா நாளை வந்து உடைப்போம் என்று சொல்வார்கள் சிவர் அப்படியே இருக்கும் உடைத்து விட்டு நாட்டுக்குள் வருவார்கள் ஹத்தா இதா புத்திகத் வ மஜூஜ் வ ஹும் மின் மேடுகளில் இருந்து பாய்ந்தவர்களாக அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தபரியா அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் குடிப்பார்கள் இன்னும் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளை கொன்று அவர்கள் சாப்பிடுவதை காணாமல் நீங்கள் மரணிக்க மாட்டீங்க உலகத்தில் அவர்களுடைய கண்ணுக்கு படக்கூடிய எல்லாரையும் கொலை செய்து விடுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் சாப்பிடுவார்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு என்ன சொல்வார்கள் தெரியுமா மக்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டிருப்பார்கள் சொல்வார்கள் உலகத்தில் எல்லாரும் கொன்றுவிட்டோம் இப்ப அல்லாவை மலக்குமார்களையும் கொள்வோம் என்று கையில் இருக்கக்கூடிய ஈட்டியை வானத்துக்கு எறிவார்கள் வானத்திலிருந்து ஈட்டி மீண்டும் கீழே ரத்தம் பூசப்பட்டதாக வரும் சொல்வார்கள் நாங்கள் அல்லாவையும் கொன்றுவிட்டோம் நவுதுபில்லா மலக்குகளையும் கொன்று விட்டோம் ஆனா ஐசா அலி சலாமும் உண்மையான ஈமான்தாரிகளும் பசியில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் சாப்பிட எதுவும் இல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நூறு திருகங்கள் கிடைப்பதை விட ஒரு எரும மாடுடைய தலை கிடைப்பது சிறந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு பசியோடு இருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹதரத் ஈசா அலி சலாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் யா அல்லா யா அல்லா இந்த யாஜூத் மௌதூதை அழித்திரண்டு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ் ஒரு யாஜூத் மௌதூடைய களத்திலிருந்து ஒரு வைரஸை வெளியாக்குவான் எல்லாரும் செத்து மடிவார்கள் ஈசா அலைகலாம் பூமிக்கு வந்து பார்ப்பார்கள் எல்லாரும் செத்து மடிந்திருப்பார்கள் பூமியின் துர்நாட்டம் அடிக்கும் மீண்டும் அல்லாஹ் இடத்தில் துவா கேட்பார்கள் அல்லாஹ் ஒரு பெரிய மிருகத்தை வெளியாக்கி எல்லா அஜூத் மஜூத்களையும் எடுத்து அல்லாஹ் நாடக்கூடிய இடத்தில் வீசி விடுவான் அதற்கு பின்னால் ஈசா அலிகி சலாம் கொஞ்ச காலத்தோடு வஃத்தாகிடுவார்கள் முஸ்லிம்கள் ஜனாதா தொழிப்பார்கள் அவர்களை நல்லடக்கம் செய்வார்கள் அதற்கு பின்னால் உண்மையான இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் நிரந்தரமான நிம்மதியான மௌத்தை கொடுக்க போகிறான் ஒரு காற்றை வீசுவான் அல்லாஹ் அந்த காற்றின் மூலமாக லா இலாக இல்லல்லா என்ற களிமா சொன்ன எல்லா இஸ்லாமியர்களும் மௌத்தாகிடுவார்கள் மௌத்தாவதற்கு முன்னால் ஈசா அலைகு சலாத்திர ஈசா அலைகு சலாம் அவர்களிடத்தில் மீதமான எல்லா கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் அதற்கு பின்னால் எல்லாரும் மரணித்ததற்கு பின்னால் கெட்டவர்கள் மாத்திரமே இந்த பூமியில் வாழ்வார்கள் மிருகத்தை போன்று மோசமான பழக்கங்களோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் மேற்கில் கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் மேற்கில் உதிக்க வைப்பான் இப்ப ஹக்க தெரிஞ்ச எல்லாரும் தௌபா செய்ய போவாங்க தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனைய கயாமத்துடைய அடையாளங்களும் நடக்கும் அதற்கு பின்னால் முதலாவது சூர் ஊதப்படும் எல்லாரும் அழிக்கப்பட்டுடுவாங்க இரண்டாவது சூர் ஊதப்படும் அதற்கு பின்னால மீண்டும் எல்லாரும் அக்ஷர் மைதானத்துக்கு வருவாங்க அதற்கு பின்னால் கேள்வி கணக்கு அதற்கு பின்னால் சராப் அதற்கு பின்னால் மீசான் அதற்கு பின்னால் அன்பான சகோதரர் சகோதரர்களே ஹபீபுடைய ஷபாத் இருக்குது அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ரிவா இருக்குது இப்ப கடைசியாக இந்த மனிதனுடைய அமலை வைத்து நிறுத்தப்பட்டு நரகமா சுவனமா என்று தீர்மானிக்கப்படும் இப்படி இந்த முழு ஹதீஸையும் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் ஏன் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக மாறணும் இப்படிப்பட்ட ஒரு கட்டம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் ஈமான் உள்ளவர்களாக ஈமான் பாதுகாக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸ்களை சொன்னார் சொன்னார்கள் நாமும் இந்த ஹதீஸ் நம்புவது ஒவ்வொருவர் மீது கடுமையாக இருக்குது இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது அல்லாஹுடைய தூதர் நடக்க போறத முன்கூட்டி சொல்லிருக்கிறார்கள் வல்ல நாயன் அல்லாஹ் இப்படிப்பட்ட சித்தனாக்களை சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த கொடூரமான இந்த கிராமத்துடைய அடையாளங்களை அல்லாஹ் நாம் பார்ப்பதற்கு முன்னால் எங்களுடைய உயிர்களையா அல்லாஹ் களிமாவோட ஈமானோட எடுத்துறியா அல்லாஹ் அப்படி அந்த கட்டத்தில் இருந்தோம் என்றா நாம் ஈமானை விட்டு தூரமாகுவதை விட்டு எங்களை பாதுகாச்சரியா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவ பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா எல்லோரும் களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா இந்த இடத்துல எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்ற கிராமத்துடைய நாளையில் சாலிகங்கள் முத்தகங்கள் சுகதாக்கள் நாடாக்கள் அவுளியாக்களோட ஹபீப் செல்லாஹு வசல்லம் அவருடைய கையால் ஹவுலுல் கோசல் நீர்த்தலாகத்தில் நீர் அறிந்து ஜென்னத்தில் பிரதோஷ நபியோடு இருந்து கொண்டியா அல்லாஹ் உன்னுடைய லிக்காவையும் உன்னுடைய ரில்லாவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தரில் புரிவாயாக வாஹு தவான அனில் அஹமதுல்லாஹு ரபுல் ஆலமீன் For more lectures,